சத்தியத்தை காண்பித்து நேரான பாதையை காண்பித்து இந்த அல் ஜமாத்திலே என்னை ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான் இது அல்லாஹ் எங்களுக்கு அருளிய மாபெரும் அருளாக இருக்கின்றது என்றென்றும் இந்த தீனிலே வாழ்ந்து மரணக்கக்கூடிய சத்தியத்திலே மர மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக அல்லாஹ் மூவத்தாலா அவனுடைய திருமறையிலே இந்த மனித சமுதாயத்தை பார்த்து கூறுகின்றான் வல் அசுர் காலத்தின் மீது சத்தியமாக மனித சமூகம் அனைத்துமே நஷ்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் என்று கோடிக்கணக்கான மக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களிலே எல்லோருமே நஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சிலர்களை தவிர இல்லல்லதீன ஆமனு அவர்கள் யார் நஷ்டவாளர்கள் அல்லாதவர்கள் என்று சொன்னால் முதலாவது அல்லாஹ் சுபஹானஹூசாலா இல்லல்லதீன ஆமனு அவர்கள் தான் விசுவாசி விசுவாசம் கொண்டவர்கள் விசுவாசம் மாத்திரமல்ல அல்லாஹுவையும் ரசூலையும் விசுவாசி விசுவாசித்திருக்கின்றார்கள் அல்லாஹுவை ரப்பாகவும் சல்லல்லாஹும் அழகி வசல்லமுடைய வாழ்க்கையை தனது வாழ்க்கை வழிமுறையாகவும் பின்பற்றி வாழக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தை கொண்ட ஒரு சமூகமாக இருக்கக்கூடியவர்கள் தான் விசுவாசிகளாக இருப்பார்கள் இவர்கள் யாரென்றால் இவர்களும் நஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எப்படிப்பட்ட நஷ்டம் என்று சொன்னால் அல்லாஹ் மேலும் கூறுகின்றான் இல்லல்ல லதீன ஆமனு அமினு சாலிஹாத் வதவாசௌ பில் ஹக்தி வதவாசௌ பில் சதர் இந்த விசுவாசம் கொண்ட சமூகம் விசுவாசித்தோம் என்று மாத்திரம் இருந்துவிட்டால் அவர்கள் வெற்றியாளர்கள் அல்ல அவர்களுக்கு அல்ல இன்னொரு படியை இன்னும் ஒரு சிபத்தை கூட்டி செல்கின்றான் அவர்கள் யார் அவர்கள் வத்தவா சௌபில் ஹக் வத்தவா சௌபில் சதர் அவர்கள் இந்த சத்தியத்தை ஒருவருக்கொருவர் தேவிக்கொள்ள வேண்டும் ஒருவருக்கொருவர் பரிமாற்றம் செய்து கொள்ள வேண்டும் இந்த சத்தியத்தை அவர்கள் எடுத்து சொல்ல வேண்டும் அந்த பொறுப்பை செய்யக்கூடியவர்களுக்கு அல்ல வெற்றியாளர்கள் இவர்கள் நஷ்டத்தில் உள்ளவர்கள் அல்ல அதிலே வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை பொருந்தி ஒருவருக்கு ஒருவர் பொறுமையை கொண்டு ஏறிக்கொள்ள வேண்டும் உண்மையில் இந்த சத்தியத்தை சொல்ல போகும்போது நாங்கள் அதை சொல்ல தயாராகும் போது நாலா திசையிலும் இருந்தும் இந்த சத்தியத்துக்கு அதாவது பின்னடைவுகள் வரும் இது சத்தியத்துக்கு எதிரான சக்திகள் மேலோங்கும் என்பதை அல்லாஹ் சுபான அதிகமான இடத்திலே குருவான் வசனத்திலே கூறியிருக்கின்றான் அதே போல் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களுடைய அதிகமான பொன்மொழிகளில் இருந்து கொண்டிருக்கின்றது எனவே எவன் ஒருவன் அந்த சத்தியத்தை எடுப்ப எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி அவன் காலெடுத்து வைப்பானோ சமூகத்தில் சமூகத்திலிருந்து அவன் ஒதுக்கப்படுவான் சமூகத்திலே மதிப்பு மதிப்புடனும் கண்ணியத்துடனும் வாழ்ந்திருந்தாலும் அந்த சமூகத்திலிருந்து அவர் ஒதுக்கப்படுவார் இது எங்களுக்கு மாத்திரம் நடப்பதல்ல இது இன்று இன்றிலிருந்து தொடர்ந்ததல்ல இது எல்லா சமூகத்திலும் கண்ணியமாக இருந்த நபிமார்களுக்கே நடந்திருக்கின்றது சமூகத்திலே கண்ணியமாக மதிக்கப்பட்ட ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அவர் வரலாறை பார்க்கும்போது இதே சம்பவம் தான் நடந்து கொண்டிருக்கின்றது குருவானில் அதிகமான இடங்களிலே பார்க்கலாம் கடைசியிலே சத்தியத்தை சொல்ல போனால் அவர்களை பார்த்து வழிகேடர்கள் உங்களுடன் இருப்பவர்கள் அறிவில்லாதவர்கள் சிறிய அதாவது யோசிக்க தெரியாதவர்கள் மடையர்கள் எல்லாம் தான் உங்களுடன் இருக்கின்றார்கள் இதே போன்றுதான் சொல்வார்கள் எனவே இது சல்லல்லாஹு அலஹி வசல்லமுடைய காலத்திலும் நடந்திருக்கின்றது எனவே அவர்களுக்கு நடந்தது என்று சொன்னால் அது எங்களுக்கு அது நடக்காது என்று சொல்வதற்கு எந்த உத்தரவாதம் இல்லை அது இந்த சமூக யார் யாரெல்லாம் சத்தியத்தை சொல்ல புறப்படுவார்களோ அவர்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் அதையெல்லாம் நாங்கள் ஒருவருக்கொருவர் சமாளித்துக் கொள்ள வேண்டும் அதாவது பொறுமையுடன் ஏறிக்கொண்டு பொறுமையை ஒருவருக்கொருவர் மாறி உபதேசம் செய்து கொண்டு நாம் அந்த பாதையை தொடர்ந்து நாம் செல்வது எங்கள் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே சகோதரர்களே இந்த சத்தியம் இருக்கின்றது இதை சொல்ல போனால் எங்களுக்கு இந்த நிலைமை வரும் என்பதை நாங்கள் முதலிலே உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அல்லாஹ் சத்தியத்தை எவ்வாறு முன்வைப்பது நபிகள் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சிலை வணங்கிகளுக்கு மத்தியிலேதான் அவர்கள் இந்த சத்தியத்தை சொன்னார்கள் அந்த சிலை வணங்கிகளிடத்திலே இவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே மிகவும் மதிப்பும் கண்ணியமும் உள்ளவர்களாக இருந்தார்கள் சல்லல்லாஹு அலைவசல்லம் அதை சொன்னால் அதை உடனே நம்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் அந்த நம்பிக்கை கடைசுவர் இருக்கவில்லை அவர்கள் எப்பொழுது சத்தியத்தை சொல்ல ஆரம்பித்தாரோ அன்றையிலிருந்து அவர்களுக்கு அந்த ஜாகிய சமூகத்தில் இருந்து அவர்களுக்கு எதிர்வுகளும் பிரச்சனைகளும் அதாவது அவர்களை தூட்டக்கூடியவர்கள் தான் அதிகமானார்கள் ஆனால் அவர்கள் அந்த அந்த முயற்சியை அந்த அந்த தூதை அவர்கள் கைவிடவில்லை தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தார்கள் அவர்களுடைய முயற்சியின் காரணமாக இன்று அல்லாஹ் சுபஹானா அன்று நாலாபுரத்துக்கும் இந்த இஸ்லாத்தை பரவ செய்தான் அது பரவி அந்த இஸ்லாம் தொடர்ந்து இருந்ததா என்று பார்த்தால் அது தொடர்ந்து இருக்கவில்லை எங்கள் அனைவருக்கும் தெரியும் அதனுடைய வரலாறு என்றாலும் அது ஒரு காலகட்டத்திலே அந்த சத்தியம் மங்கி மயங்கி அது இல்லா போக ஒரு ஒரு காலகட்டம் அழிந்து போகக்கூடிய ஒரு காலகட்டம் வரும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்கின்றோம் பதா அல் இஸ்லாமு ஹரீபன் வசயூது கமா பதா எவ்வாறென்று சொன்னால் இந்த இஸ்லாம் இருக்கின்றது இது வந்து ஆரம்பத்திலே சல்லல்லாஹு அலைவ செல்லும் அவர்கள் கொண்டு வரும்போது ஒரு பரதேசியான நிலை ஒரு பார்ப்பாரற்ற நிலை ஒரு நூதனமான நிலையிலே தான் இந்த இஸ்லாம் அந்த ஆரம்பித்தது இவர் என்ன சொல்கின்றார் சொல்லுவதும் விளங்குவதில்லை என்றெல்லாம் அவருக்கு பைத்தியாரம் என்றெல்லாம் சொல்லும் அளவுக்கு ஒரு புதுமையான ஒரு விடயத்தை சொல்கின்றார் என்றெல்லாம் மக்கள் என்று சொன்னார்கள் அந்த நேரத்திலே ஆகும் அலைவசம் ஒவ்வொரு செயலும் இவர்களுக்கு ஒரு அபூர்வமாக இருந்தது ஒவ்வொரு வார்த்தைகளும் இவர்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியாமல் இருந்தது எனவேதான் அந்த இஸ்லாம் அந்த காலகட்டத்திலே அந்த நிலைக்கு வந்தது அது மீண்டும் திரும்பவும் வரும் என்பதா சல்லல்லாஹு அலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் அதே அந்த விடயத்தை நாம் இன்று உலகத்திலே கண்கூடாக பார்க்கின்றோம் நாங்கள் ஒரு ஒன்று ஒன்றுபடுங்கள் ஒரு கூட்டமாக ஆகுங்கள் என்று சொல்ல குருவான் ஹதீஸை தெளிவாக முன்வைக்கக்கூடிய நேரத்தில் இன்று சமூகம் என்ன சொல்கின்றது அனைவருக்கும் தெரியும் தெரிந்த விடயம் இன்று அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை ஆச்சரியமாக பார்க்கின்றார்கள் நீங்கள் ஐந்து ஆறு பேர்கள் தானா முஸ்லீம்கள் இவ்வளவு கோடி கணக்கில் மக்கள் கைமாற்ற மக்கள் இருக்கின்றார்கள் சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் எல்லாம் விட்டுவிட்டு எங்கேயோ ஒரு மூலையில் இருந்து கொண்டு நீங்கள் தான் முஸ்லிம் கூட்டம் நாங்கள் அல்ஜமாத்தன்னு சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்களே உங்களுக்கு யோசிக்க தெரியவில்லையா உங்களை களிமா சொன்ன மக்களை பார்த்து நீங்கள் முஸ்லிம் அவர்கள் முஸ்லிம் இல்லை என்று சொல்கின்றீர்களே என்று சொல்லி எங்களை ஒரு அபூர்வமாக பார்க்கின்றார்கள் ஆச்சரிய கண்ணு கண்ணோட்டத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல் பல்லல்லாஹ் காலத்திலே அந்த இடம்பெற்ற சுண்ணாக்களை நாம் உயிர்ப்பிக்கும் போது அதை நிராகரிப்பதற்கு எத்தனை முயற்சிகளை செய்கின்றார்கள் படித்து விளங்கிய உளமாக்கல் கூட அதை இன்று திட்டவட்டமாக மறுப்பதை பார்க்கின்றோம் ஏனென்று சொன்னால் சமூகத்திலே அன்று அன்று சொத்து இன்று வரைக்கும் இஸ்லாம் என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த செயல்களை மாத்திரம்தான் செய்ய முடியும் ஒரு மாற்றமாக சொல்லலாக அலைவ செல்லமாக ஒரு நாம் இன்று ஜும்மாவிலே ஓதி காட்டிய அந்த குருவான அதாவது ஓதிய சூரத்துல்கா இந்த காலத்தை நாம் ஓதி ஜும்மா ஆரம்பிக்கின்றோம் இந்த உலக அதாவது இன்று இலங்கையிலே குறிப்பிட்ட ஜும்மால் இருக்கக்கூடும் அதிகமான நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது வீதமான பள்ளிகளில் ஜும்மால் நடக்கிறது யாருமே ஓத மாட்டார்கள் ஏன் அவர்களுக்கு அது கிடைக்கவில்லை ஏன் அன்று முறைந்து வரைக்கும் அவர்கள் மதுபலை பின்பற்றி வாழ்கின்றார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த ஒரு மதுகுபலை இந்த செய்தியை சொல்லப்படவில்லை இது சரியான ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஒரு ஹதீஸ் இந்த அதிசை நாங்கள் அமல்படுத்தும் போது இதுக்கு அவர்கள் மாற்று தான் சொல்வார்களே ஒழிய இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதை சமூகத்தில் அவர்களுக்கு புதிதாக பூத்தவ முடியாது நாம் நாம் எமது பள்ளி ஊர் பள்ளியிலே பார்த்தால் இது நடக்காது ஏன் காரணம் அவர்கள் ஏதோ குருவானின் ஹதீஸை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னாலும் கூட இந்த ஹதீஸை மறுப்பார்கள் ஏதோ ஒரு சாட்டு போக்கை சொல்வார்கள் இதுக்கு வரைவிலக்கணம் தான் கொடுத்தார்கள் இந்த இந்த குருவான் சூறாவை ஓதவில்லை என்றெல்லாம் நாம் சொல்வதை காதால் கேட்டிருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே இது ஏன் என்று சொன்னால் நாம் அதாவது குளிரோடு புதைக்கப்பட்ட அமுல்படுத்தப்படாத சுண்ணாக்களை பின்பற்றும் போது எங்களை அவர்கள் ஆச்சரியமாக பார்க்கின்றார்கள் இது ஏற்கனவே எங்களுக்கு நன்மாராயணம் கூறப்பட்ட ஒரு செயல் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இதுவெல்லாம் நடக்கும் என்றெல்லாம் சொல்லல்லாஹு வரை வசல்லம் அவர்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள் எனவே சகோதரிகளை நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ் சுபகான நபி சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கின்றான் எவ்வாறு குல் ஹாதிஹி சபீலி நபியை நீங்கள் சொல்லுங்கள் ஹாதிஹி சபீலி இதுதான் என்னுடைய பாதை அதுவோ இல வசீரத்தில் நான் தெளிவான பாதையில் அழைக்கின்றேன் உண்மையை கூறி சத்தியத்தை சத்தியத்தின்பா நான் உங்களை அழைக்கின்றேன் அது தெளிவாக இருக்கின்றது அனவமனித்தவானி நானும் என்னை பின்தொடர்ந்தவர்களும் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களும் அவர்களை யார் யாரெல்லாம் ஏற்றார்களோ விசுவாசம் கொண்டார்களோ அவருடைய அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி தனது வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இந்த இதைத்தான் கூறுவான் நானும் என்னுடைய தோழர்களும் எதை செய்கின்றோமோ அதுதான் நேரான பாதை எனவே அல்லாஹ் சுபானோத்தா தெளிவாக மக்களுக்கு சொல்லும்படி கூறுகின்றான் நான் ஒரு தெளிவான பாதையின் பால் அழைக்கின்றேன் எனவே நாமும் அதைத்தான் சொல்கின்றோம் நாங்கள் யாருடன் கதைக்க வந்தாலும் பேச வந்தாலும் மார்க்கம் என்று வரும்போது நாங்கள் சத்தியத்தை தெளிவாக சொல்கின்றோம் சுபஹான் அல்லா கூறுகின்றான் அல்லாஹ் மிக தூயவன் நான் நிராகரிப்போர்கள் உள்ளவன் அல்ல என்பதாக சொல்லிவிடுங்கள் என்று சொல்கின்றான் இதை நாங்கள் இந்த இந்த வசனத்தை இன்று நாம் நேர் அழகிய முறையில் முன்வைக்க முடியும் ஏனென்று சொன்னால் இன்று பிரிவிலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் முஸ்லிம்களாக தான் இருக்கின்றோம் இருக்கிறார்கள் என்று நாங்கள் தெளிவாக சொல்கின்றோம் மார்க்கத்தை துண்டு துண்டாக ஆசிரித்து அவர்கள் தனக்கு ஒரு தலைவர்களை தனக்கு தனக்கென்ற ஒரு தலைவர்களை ஏற்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு தலைவரும் இன்னொரு தலைவருக்கு மேடை மேடை போட்டு பேசிக்கொள்வதும் பேசிக்கொள்வதும் படித்துவதும் இன்று சர்வசாதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது இதை கேட்கும் போது அன்றைய காலத்திலே சகாபாக்கள் நவதுபில்லா என்னா சகாபாக்கள் ஒருவருக்கொருவர் வெட்டி கொள்ளவில்லையா அவர்கள் ஒருவருக்கொரு சண்டை பிடித்துக் கொள்ளவில்லையா என்றெல்லாம் சாட்டு போக்கு சொல்கின்றார்கள் உண்மையான ஒரு முஸ்லிம் உண்மையான முஸ்லிம் ஒரு கூட்டமாக இருந்தால் இவ்வாறான நிலை ஒருபோதும் வந்திருக்காது அன்று அதாவது வரலாறுகளிலே வந்துள்ள விடயங்களை வைத்து சகாபாக்களுக்கு மத்தியிலே குரோதத்தை வளர்த்து வளர்த்திருக்கும் உள்ளத்திலே தோற்றுவித்திருக்கின்றார்கள் இந்த பிரிவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சகாபாக்களுக்கு தப்பு கணக்கு போட்டு எவ்வளவுதான் அவர்கள் சகாபாக்களை புனிதர்களாகவும் தியாகிகளாக கூறினாலும் அவர்கள் மறுபுறம் அவர்களை ஏதோ ஒரு வகையிலே அவர்களை குறை கோரிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் அவ்வாறான விடயத்தை நாங்கள் செய்யக்கூடியவர் அல்ல எந்த ஒரு எந்த ஒரு ஒரு வரலாறாக இருந்தாலும் சல்லல்லாஹுவல் அதாவது அந்த சகாபாக்களுக்கு எதிராக வந்தால் அவர்களுக்கு அவர்களை சூட்டக்கூடிய முறையில் வந்தால் நாங்கள் ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் எங்களை ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் எனவே சகோதரர்களே எங்களுக்குள்ள ஒரு பொறுப்பு தந்து தரப்பட்டிருக்கின்றது இந்த பொறுப்பை நாம் அழகிய முறையிலே செய்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லா அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை தருவான் அல்லாவுடைய பாதையிலே தெளிவாக சத்தியத்தை கூறி அழைக்கக்கூடிய அந்த பணியை நாங்கள் ஒவ்வொருவரும் தொடர்ந்து செய்தோம் என்று சொன்னால் பின்னடைவுகள் வரும் எதிர்வுகள் வரும் பிரச்சனைகள் வரும் எல்லாத்தையும் தாங்கிக் கொண்டு பொறுமையிடம் நாம் இதை நாங்கள் முன்னெடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் தாலா இந்த வையகத்தின் இந்த பூமியிலே அந்த தீனை நிலைநாட்டுவதற்கு எங்களை ஒரு உந்து சக்தியாக ஆக்குவான் எங்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வான் எனவே நாம் செய்ய வேண்டிய ஒவ்வொருவருடைய கடமை என்னவென்று சொன்னால் இந்த சத்தியத்தை அல்லாஹ் எங்களுக்கு சிலருக்கு தந்திருக்கின்றான் விரோச்சமா அதாவது இந்த சத்தியம் அழகிய முறையிலே வளர்ந்து வந்தது அது இடையே உடைந்து பின்னா பின்னமானது நாம் அதை நாம் எங்களுடைய நாம் அதை ஏற்றாமல் இல்லை உண்மையிலே சகோதரர்களே நாம் இன்று ஹதீஸ்களையும் குருவானையும் நம்புகின்றோம் ஒரு தலைவர் இது செய்வாரா என்று பார்த்தால் செய்வார் அவர் விதத்தன்ன அவர் குப்ரை செய்து வெளியேறக்கூடிய நிலைமையும் ஏற்படும் இது அமீர்மாருக்கு நடக்கக்கூடிய விடயங்கள் எனவே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அது நடந்தது அதன் மூலமாக நாம் இன்று அந்த ஜமாத்தை ஒரு புதிய தலைமைத்துவத்திலே நாம் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் எங்களுக்கு அதை மீண்டும் உலகத்திலே வளர்க்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் சக்தியையும் தர வேண்டும் எனவே அதன்பால் நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அந்த கவலை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஏற்பட வேண்டும் நான் ஒருத்தனா இருப்பவன் நாளைக்கு என்னோட இரண்டு மூணு பேர் வர வேண்டும் இந்த சத்தியத்தை ஏற்று அந்த நீயத்தில் இன்ஷால்ல நாங்கள் முயற்சிப்போமே ஆனால் அல்லாஹ் சுபகானுமத்தாலா நிச்சயமாக நாங்கள் முயற்சி செய்தால் அல்லாவுடைய உதவி எங்களுக்கு தூரத்தில் இல்லை கிடைக்கும் இன்ஷா அல்லா அந்த வகையிலே நாம் ஒவ்வொருவரும் நீயத்து வைத்துக் கொள்ள வேண்டும் நான் இந்த சத்தியத்தை ஏற்ற நான் எனது குடும்ப முதலாளிகள் நுழைய வேண்டும் எனது அயலவர்கள் நுழைய வேண்டும் எனது ஊர் நுழைய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 நிறைவேற்ற வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் நாம் ஏதோ பயிர் செய்திருக்கின்றோம் கூட்டமைப்பிலே சேர்ந்திருக்கின்றோம் ஒரு முஸ்லிமாக இருக்கின்றேன் என்று நினைவிலே நினைத்துக் கொண்டு நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் வீடுகளிலே முடங்கிக்கோம் என்று முடங்கிவிட்டால் இந்த தீன் ஒருபோதும் வளராது இதற்கான முயற்சி ஒன்று தேவைப்படுகின்றது நாம் இன்று பார்க்கின்றோம் ஜாகியத்திலே இன்று தபிலீர் ஜமாத் என்னும் தௌஹி ஜமாத் எத்தனையோ இயக்கங்கள் இருக்கின்றது அதிலே ஒவ்வொருவரும் அவருடைய முயற்சிகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆனால் அந்த வகையிலே எமது முயற்சியை நாம் சேர்த்து பார்க்கும்போது நாங்கள் உண்மையிலே கவலைப்பட வேண்டிய விஷயம் அவர்களுடைய அவர்கள் என்று பாருங்கள் அவர் என்னதான் செய்தாலும் அந்த வெளியில இருக்கக்கூடிய சபரி ஜமாத்திலே நாம் கொஞ்சம் எடுத்துக்கொள்வோம் அவர்கள் வழிகேட்டில் தான் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் முயற்சியை பாருங்கள் நாம் சத்தியத்தில் இருக்கின்றோம் நாங்கள் பின்வாங்கிக் கொண்டிருக்கின்றோம் அவர்கள் அசத்தியத்தில் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் மாதத்தில் அவர் மூணு நாள் எந்த எந்த வேலை வெட்டி இருந்தாலும் அவர் எந்த கல்யாணம் இருந்தாலும் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் எல்லாத்தையும் அவர் அந்த போகக்கூடிய அந்த காலத்தில் அதை அதெல்லாம் பிற்போற்றுவார் அவர் குடும்பத்தில் ஒரு திருமணம் வாரண்டு சொன்னால் அவர் போற டேட் இருந்தால் அந்த அந்த வாரத்துல கடைசி வாரமோ முதலாவது வாரம் எந்த எந்த வாரத்துல அவர் அந்த ஜமாத்துல போறாரோ அந்த அந்த அந்த இதுல அவர் அதை எதையும் செய்ய மாட்டார் விட்டு போடுற ஏன்னா ஒரு வணக்கமாக அவங்க கலந்துட்டாங்க அதே போல எந்த ஒரு வியாபாரமாக அந்த வரக்கூடிய வியாபாரங்கள் சீசன் என்று சொல்லுவோம் எந்த ஒரு சீசனா இருந்தாலும் அதுக்காக அந்த சீசனுக்காக வேண்டி அவருடைய அந்த ஜமாத்தில் போற விஷயத்தை பிற்படமா நீங்க பார்த்துருப்பீங்க நாங்கள் அறிஞ்சிருக்கின்றோம் ஏன்னு அவருடைய முயற்சி இருக்கின்றது அவருடைய சூரத்தும் இருக்கின்றது ஆனால் லலாலத்தில் இருக்கின்றார்கள் ஆனால் என்னை பாருங்கள் சத்தியத்தை சுமந்திருக்கின்றோம் நாங்கள் தான் ஒரு கூட்டம் நாங்கள் தான் சோழம் சொல்லக்கூடிய கூட்டத்தில் இருக்கின்றோம் என்று சட்ட தெளிவாக பேசுவதற்கு சக்தி இருக்கின்றது ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு படுத்துவதற்கு நாங்கள் ஒவ்வொரு பலகீனமாக இருந்து கொண்டிருக்கின்றோம் இங்கு பாருங்கள் நாங்கள் ஒரு தருவியாவோ அல்லது ஒரு நிகழ்ச்சியோ என்று அழைத்தால் அதுக்கு எத்தனை பேர் வருகின்றார்கள் நாம் சத்தியத்தில் இருக்கின்றோம் என்று சொல்கின்றார்கள் ஆனால் முயற்சி செய்வதற்கு தயாரில்லை ஆனால் இந்த நிலையில் இருந்தால் இந்த ஜமாத் வளருமா என்ற ஒரு கேள்விக்குறி அல்லாஹ் அல்லாஹ் விரும்பினால் எங்களை கொண்டு நாங்கள் முயற்சி செய்யவில்லை என்று சொன்னால் எங்கள் எம்மை அழித்துவிட்டு வேறொரு சமூகத்தை கொண்டு வருவார் அவனுடைய தீனை அல்லாஹ் உயிர்ப்பிப்பதற்கு நான் தான் அவசியம் இல்லை அல்லாவுக்கு எந்த விதியும் இல்லை அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை ஆனா அல்லாவுடைய மார்க்கம் எங்களுக்கு தேவை நாங்கள் அதை பின்பற்றினால் எங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சுவனமா அமையும் மனமேல வாழ்க்கை சுவனம் கிடைக்கும் என்று எங்களுக்கு தான் தேவையோடைய அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை நாங்கள் பின்வாங்கினோம் என்று சொன்னால் நாங்கள் அதை விட்டு விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு சமூகத்தை கொண்டு உயிர்ப்பிட்டு இந்த தீனை வளர்ப்பான் அவனுடைய மார்க்கம் அவன் நல்லா பாதுகாப்பான் எனவே அல்லாஹ் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு சோதனைக்காக தந்திருக்கின்றான் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கு சோதனை அல்ல சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான் எங்களுக்கு வளர்ப்பது அவன் தீனை வளர்ப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான் எனவே சந்தர்ப்பம் எப்போதும் வரக்கூடியதும் அல்ல ஒரு மனிதனுக்கு ஒரு சந்தர்ப்பம் எந்த சந்தர் எந்த நேரத்திலும் வராது ஒரு சான்ஸ் என்பது ஒரு டைம் தான் வரும் அதோட முடிச்சு திரும்ப ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்க்கலாம் அதான் அல்லா கூறுவாங்க அசுர் காலத்திலே சத்தியம் பண்ணி அல்லாஹ் சொல்லுகின்றாண்ட அதாவது இந்த நன்மையை கொண்டு ஏவி தீமை தடுக்கக்கூடிய அந்த விடயத்தை இந்த தீன் பணி அல்லாஹ் சொல்லுகின்றா என்ன காலத்து மீது சத்தியமா மனித சமூகம் அனைத்துமே நஷ்டத்தில் இருக்கின்றது ஏன் காலம் பொறுமதியானது அல்லாஹ் சத்தியம் தான் பொறுமதியான வஸ்தின் மீது அதான் பொறுமதியான ஒரு சத்திய சத்தியம் தான் காலம் ஒரு நிமிஷம் கழிஞ்சாலும் அந்த நிமிஷத்தை நாம் திரும்ப பெற முடியாது வேறொரு அதாவது நாளாம் பெற முடியும் ஆனால் நாள் கழிந்துவிடும் ஆனால் சென்ற நிமிஷத்தை கூட எங்கள் இன்று பெற முடியாது ஆனால் காலம் மிகவும் பொறுமதி வாய்ந்தது அந்த காலம் அல்ல எங்களுக்கு காலத்திலே எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான் காலத்தையும் தந்து எங்களுக்கு ஆரோக்கியத்தையும் தந்து சத்தியத்தை பேசக்கூடிய ஆற்றலையும் தந்திருக்கின்றான் இன்ஷா அல்லா நாம் முயற்சி செய்தால் அல்லாஹ் எம்மை கொண்டு இந்த தீமை பாதுகாப்பான் மறுமையில எங்களுக்கு முடிவை அழிவே இல்லாத அந்த மறுமையில வாழ்க்கையில சுவனத்தை தருவான் பொருந்திக் கொள்ளக்கூடிய சுவனத்தை தருவான் எனவே அல்லாஹ் கூறுகொண்டான் பொதுவோ இல்லா சபையில் ரப்பி பில் ஹிக்மத் வல் மௌலத்தில் ஹாசனா எமது பணி எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அல்லாவுடைய பாதையில ஹிக்கும ஞானத்தை கொண்டு அழகியவன் சத்திய ஞானம் அல்லாவுடைய குருவான் ஹதீஸ் இவைகளை கொண்டு அழகிய முறையில நாம் அவர்களுக்கு மோகிலத்தில் ஹசனா அதாவது அவர்களுடன் நல்ல முறையில பேசி நல்ல உபதேசங்களை செய்து அவர்களை அழைக்க வேண்டும் இது ஒவ்வொரு தாய்க்கும் இருக்கக்கூடிய பண்பு அவன் சொல்லக்கூடிய ஒன்றும் அது வகையா இருக்க வேண்டும் ஒரு மனிதனுக்கு சொல்லி வகையை கொண்டு அழைக்க அழைக்க வேண்டும் அழகிய முறையிலே மென்மையான முறையிலே விளங்கக்கூடிய முறையிலே நாங்கள் உணர்ச்சி வசப்படாமல் கோபப்படாமல் நாங்கள் ஒவ்வொருவரும் துவாசிக்க வேண்டும் மனிதன் ரீதியில் ஒரு மனிதன் திரும்பி திரும்பி ஒரு விடத்தை எங்களை அதாவது நாங்கள் பதில் என்று சொல்ல சொல்ல திரும்பி திரும்பி அதை கேட்கும்போது நாங்கள் உண்மையிலே உணர்ச்சி வசப்படுகின்றோம் எங்களுக்கு எங்களுக்கு கோபம் வந்து வருகின்றது அதை நாங்கள் அடக்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதன் மூலமாக விரண்டு விடக்கூடிய சக்தியில் இருக்கு விரண்டோடி வருவார்கள் அல்லாஹ் நபிக்கு என்ன நபியே நபியை பார்த்து சொல்கின்றான் நபி ஒரு கடுகடித்த குணமுள்ளவராக அதாவது அதாவது கோபம் வரக்கூடிய மனிதராக இருந்தால் நபியை உண்மை விட்டு அவர்கள் ஓடி இருப்பார்கள் அந்த அளவுக்கு நபிக்கு அல்லாஹ் உபதேசம் செய்திருக்கின்றான் சல்லல்லாஹு அலை வசல்லாம் அவர்கள் இந்த பாணியிலே இந்த வழியை தான் முயற்சி செய்திருக்கின்றார்கள் மோ இல்லத்தில் ஹசனா எனவே சல்லல்லாஹு அலை வசல்லம் அவருடைய வழி வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றக்கூடிய நாம் அவருடைய தீன்பணியை சுமந்த நாம் அந்த வழியிலே நாம் முயற்சி செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் நபியை பார்த்து கேட்கின்றான் இது ஒவ்வொருவரும் உள்ளத்தை தத்தி கேட்கக்கூடிய ஒரு விடயம் பல அல்ல கபா எஹும் நப்தக அல்லா யகூனு அப்படின்னு நபியை பார்த்து அல்லா கேட்கிறான் நபியே நீங்கள் தற்கொலை செய்து கொள்ள போகின்றீர்களா உங்களே நீங்கள் அழித்துக் கொள்ள போகின்றீர்களா இவர்கள் விசுவாசம் கொள்ளவில்லை என்று என்பதற்காக வேண்டி அந்த சமூகம் விசுவாசம் கொள்ளவில்லை என்பதனால் தள்ளல்லாக கவலை அந்த அளவுக்கு இருந்திருக்கின்றது அவருடைய கவலை இந்த சமூகம் நரகம் போக போகின்றது என்னுடைய உறவினர் நரகம் போகின்றார்களே நான் அவர் உண்ணுகின்றேன் குடிக்கின்றேன் பருகின்றேன் பிரயாணங்கள் செய்கின்றேன் எல்லாவற்றையும் அவர்கள் கலந்து கொண்டு கலந்து கொள்கின்றோம் ஆனால் இவருடைய இறுதி முடிவு நாம் என்னவாக போகின்றது ஒரு கவலை உள்ளத்திலே வர வேண்டும் சகோதரர்களே அது வந்தால் தான் நபியுடைய கவலை இதைத்தான் நல்லா கேட்கின்றான் நபியை நீங்களே உங்களை மோசம் செய்து கொள்ளப் போகின்றீர்களா உங்களை அழித்துக் கொள்ளப் போகின்றீர்களா அவர்கள் விசுவாசம் கொள்ளவில்லை என்று அல்லாஹ் நாடு நான் இதாயத்தை கொடுப்பான் அது நபிக்கு தெரியும் ஆனாலும் நபி கவலைப்பட்டார்கள் அந்த கவலை ஒவ்வொரு விசுவாசி உள்ளத்திலே வர வேண்டும் அது வந்த வராத வரை அவர் விசுவாசமாகவும் முடியாது ஏன்னு நான் யோசிக்க வேண்டும் அவன் அயலவரை பார்க்க வேண்டும் அவன் என்னோட தாய் தந்தை விசுவாசம் இருக்கின்றார்களா இவர்கள் மரணித்தால் எங்கே செல்வார்கள் என்றொரு இதை நாம் உள்ளத்திலே நிறுத்திக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே எனவேதான் அந்த கவலை ஒவ்வொரு மூணுடைய உள்ளத்திலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அடுத்ததாக அந்த கவலையுடன் முயற்சியும் இருக்க வேண்டும் கவலை இருக்க வேண்டும் முயற்சி இருக்க வேண்டும் இது ரெண்டும் இருந்தால் இன்ஷா அல்லா பயணத்தை தொடரலாம் அல்லாஹ் சுபகான வெற்றியை தருவான் சகோதரர் ஒரு விதத்தை மாத்திரம் சொல்கின்றேன் உலக யுத்தத்தின் போது சல்லல்லாஹு அலைவசலம் அவருடைய படை தோல்வி கண்டு அங்கே கலை குற்று மிகவும் வருத்தத்தோடு யுத்தம் முடிஞ்சு வீடுகளுக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் வரும்போது இடையிலே ஒரு தகவல் கிடைக்கிறது சல்லல்லாஹு அலைவசம் அவர்களுக்கு ஊரு ஆறு வீடுகளை தாப்பதற்கு இந்த யுத்தம் வீடுகளை தகர்ப்பதற்காக வேண்டி ஒரு கூட்டம் தயாராக கொண்டிருக்கின்றது எனவே அவர்களிடம் யுத்தம் செய்ய வேண்டிய நிலைமை மீண்டும் அந்த யுத்தம் முடிந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் கையிலே காயம் காலிலே காயம் வெட்டுப்பட்டவர்களாக காயப்பட்டவர்களாக ஈட்டி அம்புகள் குத்தப்பட்டவர்களாக வீட்டுக்கு போகும் என்று வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் மீண்டும் ஒரு அழைப்பு வருகின்றது போகாதீங்க நில்லுங்க இடையில சலதாசன் கூப்பிடுவார் சாபாசன் விரண்டு ஓடமாய் ஓடுகின்றார்கள் ஏன் அவர்கள் அந்த வெயிலிலும் கூதலும் அந்த இடத்திலே யுத்தத்துக்காக வேண்டி சென்று முடிந்து வீட்டுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் ஆசையில வீட்டுக்கு போய் மனிதனே அவர்கள் எங்களை போன்று அதான் உடம்பு வழி வரக்கூடிய எங்களை போன்ற மனிதர்கள் அவர்கள் ஆசா பாசம் எல்லாம் நிறைந்த மனிதர்கள் அவர்கள் எல்லாம் மலக்குமார்கள் அல்ல எங்களை போன்ற மனிதர்கள் அவர்களுக்கும் ஆசாபாசங்கள் இருக்கின்றது நோய் நொம்பலம் இருக்கின்றது வெட்டுப்பட்டால் காந்தல் காயம் நோவு எல்லாம் இருக்கின்றது அதே சமயத்தில் அவர் வரக்கூடிய நேரத்திலே மீண்டும் நபி லாவல் அலுவலம் ஒரு சாபியை சொல் அழைத்து சொல்கின்றார் அவர்களை கூப்பிடுங்கள் கூப்பிட்டு சொல்லுங்கள் ஒரு சில சகாபாக்களை கூப்பிட்டு சொல்கிறார் இவர்கள் இந்த சகாபி உரத்து கத்துகின்றார் வருகின்றது கத்தக்கூடிய அவர்கள் கேட்காம ஓடுகின்றார் பயத்தில் பயத்தில் அல்ல அதாவது மனிதர்கள் ரீதியில் ஓடுகின்றார்கள் என்றாலும் விடை கொடுத்தார்கள் மீண்டும் திரும்பி வந்தார்கள் சொன்னார்கள் சில சகாபாக்களை காட்டி இந்தந்த புறத்துக்கு நீங்கள் போங்கள் அங்கே படைத்த அதாவது எங்களை தாக்க வருவதாக அதாவது செய்தி கிடைத்திருக்கின்றது சொல்லி மீண்டும் அனுப்புகின்றார்கள் யுத்தம் முடிந்து முடிய முடிந்து முடிவிட்டு வீட்டு வீட்டுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் மீண்டும் ஒரு அழைப்பு அவர்கள் மனிதன் தானே ஆனால் யோசிக்க வேண்டும் இந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான நிலையை அந்த சகாபாக்கள் சந்தித்திருக்கின்றார்கள் நாம் எதை இழந்தோம் உண்மையில சிந்திப்போமே நான் எதை இழந்தோம் நீங்கள் எதை இழந்தோம் ஒன்றையுமே இருக்கு அதே போடி இருக்கிறது எந்த ஒரு மாற்றமும் இல்லை நாம் எங்களை அதாவது இந்த தீனுக்காக இந்த கொள்கை ஏற்றத்துக்காக எனது மனைவி இழந்தேனா எனது பிள்ளைகளை இழந்தேனா ஆனால் இழந்திருக்கின்றார்கள் சாபாக தனது மனைவி இழந்திருக்கின்றார்கள் நபிமாக தனது மனைவி இழந்திருக்கின்றார்கள் வரலாறை பார்த்தா சகோதரர்களை குவார் ஹதிசை பாருங்கள் எத்தனை பேர் எத்தனை விதமான சொத்துக்களை இழந்திருக்கின்றார்கள் தாம் உடுத்தின ஆரையை கூட நிதிர செய்யும் போது அதை கலப்பிப்போம் போகும் கலட்டி அடுத்து விட்டிருக்கிறார் சரிங்களா வரலாறு அதிசல பார்க்கின்றோம் மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் மதினா போக நபி அவர்கள் அங்கே போயிட்டாரு நாங்களும் போக வேண்டும் என்று ஒரு சாமி புறப்படுகின்றார் சஹாபிய பேரை மறந்துட்டு இது உண்மையான செய்திகள் போகக்கூடிய நேரத்தில் அவரை வழிமறைத்து இந்த உடுத்திருக்கக்கூடிய ஆடை இங்கே மக்காவை சம்பாதித்து எடுத்து உடுத்திய ஆடை எனவே நீங்க அங்க போறா இதெல்லாம் கலட்டி விட்டு தான் போகணும் என்று அந்த வழிமறைத்து சுவை குருப்பினர் இல்லாமல் நினைக்கிறேன் அவர்களை வழிமறைத்து அது எல்லாத்தையும் கலட்டி அனுப்புகின்றார்கள் உடனே வழி வருகிற நபிக்கு இப்படி ஒரு ஒருத்தர் வந்து கொண்டிருக்கின்றார் எனவே சகோதரி நாங்கள் ஒவ்வொருத்தரோரும் உணர வேண்டும் இந்த சகாபாக்கள் இது எல்லாம் இழந்துதான் இந்த ஜீனை பெற்றிருக்கின்றார்கள் நாம் எதையும் இழக்காமல் ஒன்றையுமே நாங்கள் இழக்காமல் அதே போன்று எல்லாமே இருக்கின்றது நாம் இந்த ஜீனை பெற்றிருக்கின்றோம் எனவே நாம் அல்லாவுக்கு பதில் சொல்ல வேண்டும் அவர்கள் லேசா வாய் சொல்வார் அவர்கள் காட்டுவார் நான் இதை இழந்தேன் இதை இழந்தேன் எனக்கு இது இல்லாமல் போனது எல்லாம் அவருக்கு அது கூடி கிடைக்கும் ஆனால் நாங்கள் எதையுமே இழக்கவில்லை எல்லாம் அதே போன்று இருக்கின்றது சகோதரிகளே எனவே நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் ஒரு தியாகம் தேவை முயற்சி தேவை இவை அனைத்தும் இருந்தால் சத்தியமாக நிச்சயம் அல்லாஹ் வாக்களித்த வெற்றி கிடைக்கும் அல்லாஹ் வாக்களித்த அல்ல மாறு செய்யக்கூடிய நல்ல எனவே நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னவென்று சொன்னால் இந்த சத்தியத்தை சுமந்திருக்கின்றோம் இறுதி மூச்சு வரைக்கும் அல்ல இந்த தீனில் எங்களை சிக்காமத்தாக வைக்க வேண்டும் இதற்கான முயற்சியை நாம் ஒவ்வொருவரும் பேசிக்கொள்ள வேண்டும் எவ்வாறு செய்வது இன்று பாருங்கள் பிரிவில் இருக்கக்கூடிய எங்க சோழ சமூகத்தை விடுங்களே இந்த பிரிவில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ சமூகத்தை பாருங்கள் தைரியமாக அவங்களோட ஆக்களுக்கு மத்தியில் நான் பார்க்கிறோம் நாம் இருக்கக்கூடிய ஏரியாவில் அதாவது கிறிஸ்தவ சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் அதிலே எத்தனை வகையான பிரிவுகள் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் குருவான் சொல்லு அதில் சொல்கின்றது ஆனால் ஒரு பிரிவிற்கு ஒடுக்கப்பட்ட ஒரு பிரிவு அவர்கள் அல்லாவை கொண்டுதான் அந்த அதாவது எஸ்வாம் ஈசா அலிசாத்தை கொண்டுதான் எல்லாம் ஆகும் என்ற நம்பிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மருந்து கூட எடுப்பதில்லை எல்லாம் அவர்களின் பக்கம் பரம் தாட்டி விடுவார்கள் அந்த அவர்கள் அவருடைய புத்தாங்கள் அவர்கள் அவருடைய கொள்கை எழுதின புத்தாங்களை பாதையில் ஓரத்தில் நின்று ரெண்டு பெண்மணிகள் தைரியமாக வயது முடிந்த பெண்மணிகள் இவ்வாறு தைரியமாக வித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அடி வாங்கி ஏற்றி கேட்டுக்கொண்டு அதை விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் இங்கு அதை அந்த பணி இருக்கின்றதாம் நாங்கள் யாரிடத்தில் சொல்லியிருக்க சொல்கின்றோம் ஆனால் நாங்கள் எங்களுடைய முயற்சி மிக மிகவும் குறைவாக இருந்து கொண்டிருக்கிறோம் நானும் தான் நீங்களும் தான் ஒவ்வொரு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹ் எங்களுக்கு பொருந்திக் கொள்ள வேண்டும் தீனிலே எங்களை பொருந்தி கொண்டு அந்த தீன் பணியை எங்களின் மூலம் அல்லாஹ் வாங்க வேண்டும் என்று ஒவ்வொரு ஒவ்வொரு சகஜத்திலே பிரார்த்திக்க வேண்டும் ஒன்று இருக்கின்ற துவா முகு நிபாதா பிரார்த்தனை இருக்கின்றது வணக்கத்தின் அது ஒரு தலை நாம் அந்த இதை மறந்துட ஒரு வணக்கம் பிரார்த்தனை நாம் தாஜத்திலே பிரார்த்திக்க வேண்டும் பலல்லாஹு பிரார்த்தனை தான் இருந்தது எனவே நாம் அதை நாம் அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் பிரார்த்தனை மக்களை ஒன்று சேர்த்து விடு எங்களை தவாக்கு ஏற்றுப்படுத்தி விடு என்றெல்லாம் நாம் அல்லாவிடத்தை கேட்பதற்கு நான் கடமை அல்லாஹ் கேட்டால் நிச்சயமாக தருவான் என் அல்லாவுடைய ஜீன் நல்லா பாதுகாப்பான் அல்லாஹ் எங்களை கொண்டது வழக்க நான் நிஷா அல்லா அல்லாவுக்கு ஒரு லேசான வேலை எனவே நாம் முயற்சிப்போம் அல்லாஹ் சுபானுவத்தால் எங்களை எல்லாவற்றையும் ஏற்றுப்படுத்தி தருவானாக அக்கூலு கோலி ஹாதா இன்னும்